அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன் இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியிருக்கை பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பிலான ஐநா நிபுணர் குழு அறிக்கையில் புலம்பெயர் தமிழர்கள் குறித்து வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்கள் பற்றி உலக தமிழ் பேரவையின் தலைவர் அருட்தந்தை இம்மானுவேல் அடிகளாரின் செவ்வி நெல்சன் மண்டேலா முன்பு பொழுது கூறினது போல தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் திருப்பி அடிக்கும் முறை வந்து தாக்குவோர் நாளே நிர்ணயிக்கப்படுகின்றது ஐநா மன்ற அறிக்கை தொடர்பில் திமுகவின் நிலைப்பாடு குறித்த செய்திகள் தந்தை செல்வராயனார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனிஞரம் தான் என்னுடைய குறிக்கோள் அதனை அடைவதற்கு முன்பு இலங்கையில் தமிழர்கள் சிங்களவர்கள் இரு சாராருக்கிடையே சமத்துவ நிலை உருவாக வரைமுறைகளை வகுக்க வேண்டும் இந்தியாவில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் குற்றவாளியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் செவ்வி நான் வந்து இந்த வழக்கை நான் சந்திப்பேன் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை நான் சந்தித்து விட்டு நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவேன் ஆகியவற்றை கேட்கலாம் அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சிவகன் அமெரிக்க அதிபர் பதவிக்கு வருபவர் அமெரிக்காவிலேயே பிறந்திருக்க வேண்டும் என்ற அம்சத்துக்கு அமைய தான் அமெரிக்காவிலேயே பிறந்ததாக அதிபர் ஒபாமா அறிக்கை ஒன்றில் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாா் தான் அமெரிக்காவில் பிறந்த அமெரிக்க பிரஜல்ல என்று எதிர்க்கட்சிகள் அடிக்கடி கூறி வருவதானது ஒரு இடையூறு என்றும் இந்த அற்பவிடயங்களுக்கெல்லாம் தன் பதில் கூற தனக்கு நேரம் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது குறித்த வதந்திகளுக்கு முடிவு கட்டும் நோக்கில் வெள்ளை மாளிகை ஹவாயில் ஒபாமா பிறந்தபொழுது பதியப்பட்ட அவரது பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தின் நகலொன்றை வெளியிட்டிருக்கின்றது அடுத்த அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தம்மை முன்னிறுத்த விளைகின்ற வேளையில் இந்த வதந்திகள் தற்பொழுது வந்திருக்கின்றன சிரியாவில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது நாட்டின் தலைமை பல பிரயோகம் செய்ததை அடுத்து அந்நாட்டின் மீது தடைகளை விதிக்க வேண்டும் என்று கோரும் ஐரோப்பிய நாடுகளின் பட்டியலில் தற்பொழுது ஜெர்மனியும் சேர்ந்துள்ளது சிரியா தொடர்ந்து அடக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றுமானால் அதன் மீது தண்டிக்கும் வகையிலான செயல்பாடுகளுக்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக பிரிட்டன் ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த வாரத்தின் முற்பகுதியில் குறிப்பிட்ட தடைகளை சிரியா மீது விதிக்க தாங்கள் திட்டமிட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது சிரியாவில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் நிறுத்தப்படாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை தாங்கள் ஆதரிப்பதாக பிரான்சும் இத்தாலியும் கூறியுள்ளன லிபியாவில் தற்பொழுது நடக்கின்ற மோதல்களின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் பற்றி லிபிய தலைநகர் திரிபோலிக்கு தற்பொழுது விஜயம் செய்திருக்கின்ற ஐநா குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது பொதுமக்கள் மீதான குண்டு தாக்குதல்கள் சித்திரவதை கூலிப்படைகளை பயன்படுத்தியமை வெளிநாட்டு செய்தியாளர்களை தடுத்து வைத்தமை ஆகியவை பற்றி தன்னிடம் பல கேள்விகள் இருப்பதாக அந்த குழுவின் தலைவரான ஷெரீப் பவுசானி அவர்கள் கூறியிருக்கின்றாா் இந்த விசாரணைகளுக்கு தான் ஒத்துழைப்பதாக லிபிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஆனால் கிளர்ச்சிக்காரர்கள் மற்றும் நேட்டோ படையினர் உட்பட அனைத்து தரப்பினரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அது வலியுறுத்தியிருக்கின்றது லிபியாவின் மேற்கு நகரான மிஸ்ரட்டா முற்றுகைக்கு உள்ளாகி கடும் சண்டைகள் அங்கு நடந்து வருகின்ற வேளையில் இந்த குழு லிபியாவுக்கு தற்பொழுது விஜயம் செய்திருக்கின்றது உலகெங்கும் நாடு கடந்த நிலையில் வாழும் திபேத்தியர்கள் தமது புதிய அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இந்தியாவில் ஒரு அகதிகள் குடியிருப்பில் பிறந்த லாப்சாங் சாங்கே அவர்களை இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் ஹெவர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆய்வு பட்டம் பெற்ற முதல் திபேத்தியர் அவர்தான் எனினும் தமது தாயகத்தில் இதுவரை அவர் கால் பதித்தது இல்லை திபேத்தியர்களின் ஆன்மீக தலைவரான தலாயலாமா கடந்த மாதம் தான் அரசியல் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக எடுத்த முடிவை அடுத்து நாடு கடந்த திபேத்திய அரசுக்கு லேப்சாங் செங்கை தலைமையேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திபேத்தை ஆக்கிரமித்த சீனா பல நூற்றாண்டுகளாக அப்பகுதி தமது நாட்டின் ஒரு பகுதியாகவே இருந்துள்ளது என்று தொடர்ந்து கூறி வருகிறது இலங்கை போரின் இறுதி நிகழ்வுகள் குறித்து ஐநா செயலருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான குழுவின் அறிக்கையை அமெரிக்கா வெகுவாக வரவேற்றிருக்கின்றது இந்த குழுவின் விவரமான நீண்ட பணிகளை தாம் பாராட்டுவதாக தனது அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கின்ற ஐநாவுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதியான ஷூஷனி ரைஸ் அவர்கள் இலங்கையில் நீதி பொறுப்பு கூறல் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த அறிக்கை பெருமதியான பங்களிப்பை செய்திருப்பதாக தான் நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்றாா் அனைத்து தரப்பாலும் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட மீறல்கள் குறித்து கூறல் உட்பட அங்கு போருக்கு பின்னான வெளிப்படைத்தன்மையுடைய நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளுக்கு அமெரிக்கா ஆதரவு தரும் என்றும் ஐநா குழுவின் பரிந்துரைகளுக்கு இலங்கை ஆக்கப்பூர்வமான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதேவேளை குழுவின் அறிக்கை அடிப்படையிலேயே குறைபாடுகளை கொண்ட ஒன்று என்றும் பக்க சார்பான ஆவணங்களை அது ஆதாரமாக கொண்டிருக்கின்றது என்றும் சரியான தெளிவுபடுத்தல்கள் இல்லாமல் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தனது அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டியிருக்கின்றது கடந்த ஞாயிறன்று காலமான இந்தியாவின் ஆன்மீக தலைவர்களில் ஒருவரான சாய்பாபா தென்னிந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான புட்டபர்த்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார் பல ஆண்டுகளாக எந்த சலவைக்கல் மேடையிலிருந்து தனது போதனைகளை அவர் வழங்கினாரோ அதே இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வை அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் பெரிய திரைகளில் அந்த ஒளிபரப்பை பார்த்தார்கள் சாய்பாபாவுக்கு அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் மற்றும் திரைப்படத் துறையினர் பக்தர்களாக இருந்தார்கள் பிபிசி தமிழோசையின் இணையதள முகவரி W W W dot BBC Tamil dot com BBC தமிழோசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் அதே நேரத்திலும் அடுத்த நாள் நிகழ்ச்சி துவங்கும் வரையிலும் இந்த இணையதள முகவரியில் கேட்கலாம் இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம் இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான ஐநா நிபுணர் குழு அறிக்கையில் இருக்கும் முக்கிய அம்சங்கள் தொடர்பான செய்திகளை நேயர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக கேட்டு வருகிறீர்கள் இதில் புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை தொகுத்து தருகிறார் பூபாலரட்டம் சிவகன் இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் நிகழ்ந்த விடயங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருக்கு ஆலோசனை கூற ஆரம்பிக்கப்பட்ட மூவர் குழுவின் அறிக்கையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களின் செயற்பாடுகளும் கணிசமாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன விடுதலை புலிகளுக்கு கணிசமான பொருளுதவியையும் தார்மீக ஆதரவையும் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் வழங்கி வந்திருக்கின்றார்கள் என்றும் இவர்கள் இலங்கை அரசு மீது மனக்குறைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்றும் ஐநாவின் அறிக்கையில் நானூற்றி பதினேழாவது பந்தியில் கூறப்பட்டிருக்கின்றது அதே நேரம் விடுதலை புலிகள் செய்யும் அத்துமுறல்களையும் வன்னியில் நடைபெற்ற மனித பேரழிவில் புலிகள் வைத்த பங்கு குறித்தும் ஒத்துக்கொள்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மறுப்பது நீடித்த அமைதியை உருவாக்க இடையூறாக இருப்பதாக அந்த ஐநா அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது போரின் இறுதிக்கட்டத்தில் வன்னி பகுதியில் பல்லாயிரக்கணக்கானோரை கட்டாயமாக பிடித்து வைத்திருந்தமை தப்பிச் செல்ல முயன்றோரை வன்முறையால் தடுத்தமை சிறார்களை பலவந்தமாக படையணிகளில் சேர்த்தமை போன்ற விடயங்களில் விடுதலை புலிகள் ஈடுபட்டிருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் பலர் இதுபற்றி பேச தயங்கியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது வன்னி போரில் இரண்டு தரப்புக்கும் இடையே சிக்கித் தவிக்கும் பொதுமக்களை காப்பாற்றுவதை விட தமிழீழம் என்ற அரசியல் கோட்பாட்டை காப்பாற்றவே புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒரு சாரார் முன்னுரிமை அளித்ததாகவும் அந்த அறிக்கை குற்றம் சாட்டுகின்றது விடுதலை புலிகள் மாஃபியா கும்பல் போன்ற நடவடிக்கைகளை கைக்கொண்டு புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி வசூல் செய்தார்கள் என்று இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது விடுதலை புலிகளின் சார்பு அமைப்பாக வெளிநாடுகளில் செயல்பட்ட ஒரு அமைப்பு தற்பொழுது தனியார் வர்த்தக அமைப்புகள் மூலம் இயங்குவதாகவும் கோயில் நிதிகளில் அது ஆதிக்கம் செலுத்துவதாகவும் ஐநா கண்டறிந்திருக்கின்றது புலம்பெயர் தமிழர்களிடமிருந்தும் பிற வழிகளின் மூலமும் விடுதலை புலிகள் பெற்ற பணம் இன்னமும் இருப்பதாகவும் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நலனுக்கு அது செலவிடப்பட வேண்டும் என்றும் அறிக்கை பரிந்துரை செய்திருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் விடுதலை புலிகளுக்கும் புலிகளின் அதிதீவிர தமிழ் தேசியத்துக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியமை இலங்கை தமிழர்கள் மத்தியில் எதிர்மறைவான விளைவுகளை அதாவது பிளவுகளை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்ற இந்த அறிக்கை இது சிங்கள தேசியவாதத்தை மீள வலியுறுத்தவும் வழிவகுத்ததாக குறிப்பிட்டிருக்கிறது இருக்கிறது இலங்கையில் வாழும் அனைத்து இனத்தினர் மாத்திரமல்லாது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இலங்கையர்களும் தமக்கு பொதுவான தாயகத்தில் மற்றவர்களின் உரிமைகளை மதித்து போற்றி வாழ்ந்தால்தான் இலங்கைக்கு ஸ்திரமான எதிர்காலம் ஏற்படும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது நல்ல கல்வியறிவும் பொருளாதார வளவும் பெற்றிருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களால் இலங்கையின் எதிர்காலத்தில் மேலும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வருங்காலத்தில் வழங்க முடியும் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது செய்திகளை தொகுத்து தந்தவர் பூபாலரட்னம் சேவகன் ஐநா நிபுணர் குழு அறிக்கையில் புலம்பெயர் தமிழர்களின் நடவடிக்கைகள் குறித்து முன்வைக்கப்பட்டிருக்கும் விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று உலக தமிழ் பேரவையின் தலைவர் அருட்தந்தை இம்மானுவேல் அடிகளாரிடம் கேட்டார் மணிவண்ணன் இல்லை இல்லை ஒருபொழுதும் இல்லை இல்லை புலம்பெயர்ந்த மக்களை பொறுத்த மட்டும் அவர்கள் முள்ளிவாய்க்க நடந்த பொழுது என்ன விதமாக நடந்து நடந்துள்ளார் என்று உலகம் முழுவதும் பார்த்து நாங்கள் மிகவும் மிகவும் எங்களால் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு வெளியிலே இருப்பதன் காரணமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு பயணத்தை கொடுக்க தேவையில்லை நாங்கள் எல்லா உண்மைகளையும் அறிந்திருந்தபடியால் நாங்கள் அந்த மக்கள் மீது எங்களுடைய உறவுகள் மீது நாங்கள் இரக்கம் வைத்து எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதே நேரத்தில் நாங்கள் இந்த குற்றங்களை நாங்கள் மும்முரமாக கொண்டு செல்லவும் நாங்கள் தான் உலகத்திலே இருக்கும் அமைப்புகள் அனைத்திலேயும் தொடர்பு கொண்டு நாங்கள் தான் எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் நாங்கள் கடமைக்கு மேலாக நாங்கள் கடமைக்கு தவிர தான் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எதிர்த்திலேயும் அநீதியான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை நாங்கள் தெளிவாகவே நாங்கள் தமிழர் என்ற மட்டிலே தமிழர்களுக்காக நடத்தப்படும் அந்த விடுதலை போராட்டத்திலே நாங்கள் எங்கள் பங்கு பங்குக்குரிய காரியங்களை தான் செய்திருக்கின்றோம் ஆனால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நிலைப்பாடு என்பது விடுதலை புலிகளின் மற்றொரு முகமான அதாவது அவர்கள் உள்ளே நாட்டிலே இருக்கின்ற தமிழ் மக்களை பணைய கைதிகளாக வைத்திருந்தது கட்டாயமாக வலுக்கட்டாயமாக படைக்கு சிறார்களை படையில் சேர்த்தது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் விடுதலை புலிகள் குறித்த ஒரு விமர்சன பார்வையை வைக்காமல் இயக்கத்தை வெறும் கண்மூடித்தனமாக ஆதரித்ததன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு ஊறு விளைவித்தீர்கள் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகத்தை தான் நீங்கள் செய்தீர்கள் என்ற விமர்சனம் இந்த ஐநா அறிக்கையிலே வந்திருக்கிறதே அதற்கு உங்களுக்கு பதில் என்ன நிச்சயமாக நாம் முள்ளிவாய்க்கால் முன்பதாகவே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து தமிழ் மக்களுடைய போராட்டம் தமிழ் மக்களின் சார்பாகத்தான் தமிழ் தமிழ் இளைஞர்கள்லாம் போராடுகின்றார்கள் ஆகினாலே அங்கே முள்ளிவாய்க்கால் இருந்த அந்த சனங்கள் முழுவதும் அவர்கள் சிங்கள் தமிழர்கள் தங்களுடைய உறவுகளோடு சேர்ந்திருந்தார்கள் அவர்களை முழுமையாக நாங்கள் சொல்ல முடியாது நிச்சயமாக கட்டாயப்படுத்தி வைத்திருக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினோடு சேர்ந்து போய் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை அது அரசாங்கம் தன்னுடைய குண்டுகளை போ போடும் பொழுது நினைக்கக்கூடாது அங்கேயும் புலிகள்லாம் இருந்தது வேறு ஒருவரும் இருக்க இருக்கவில்லை என்று சொல்லக்கூடாது சிங்கள மக்கள் தெற்கிலே இருந்து வந்து அவர்கள் குண்டுகளை போட்டாக தமிழர்களோடு தமிழர்களாக ஒன்றாக பின்னி இல்லையா போர் வீரர்களும் மக்களும் ஆகையினாலே அவர்கள் அங்கே இருப்பது அது மற்றது மற்ற குற்றச்சாட்டு அந்த இளைஞர்களை போரிலே கொள்வது என்பது அது ஆராயப்பட வேண்டும் நான் முன்பதாகவே விளக்கியிருக்கின்றேன் இந்த விதமாக நாங்கள் தாக்கப்பட்ட இன இனமாக இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு அரசாங்கத்தை போல அல்ல தாக்கப்பட்ட இனமாக இருக்கும் பொழுது நாங்கள் எல்லா விதம் அவர்களையும் நாங்கள் கையாண்டு எங்களுக்கு எங்களை பாதுகாக்க நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டிய கட்டாயங்களுக்கு ஏற்படுகின்றது ஏற்படுகின்றது ஆகையினால்தான் அங்கே சேர்க்கப்பட்ட இளைஞர்கள் எல்லோரும் போர் புரிந்தாளா என்பது கேள்விக்குறியா இருக்க வேண்டும் அது ஆராயப்பட வேண்டும் சரி இந்த மாதிரி உள்ளூரிலே நடந்தது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே கூட விடுதலை புலிகளின் இந்த ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்கின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் நிதி வசூலித்தது கட்டாயமாக வசூலித்தது போன்ற விஷயங்கள் பிறகு இப்பொழுது அந்த எல்டிடியினுடைய நிதிகள் யாரிடம் இருக்கின்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் நிதியை பன்னாட்டு அரசாங்கங்கள் அல்லது ஐநா சபையை கூட அதை எடுத்து வன்னியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தர வேண்டும் என்றெல்லாம் மற்றும் ஒரு பரிந்துரை இதில் இருக்கிறது அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதெல்லாம் வந்து இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் வெளியமைச்சர்கள் இவர்கள் வைத்த தலைப்புகள் குற்றச்சாட்டுகள் எங்களுடைய பணங்களை எல்லாம் மறைத்தது எல்லாம் தடைகள் ஆனால் அது ஐநா மன்றமே இப்பொழுது அங்கீகரி அந்த வல்லுநர் குழுவை இப்பொழுது அங்கீகரிக்கிறது போல இருக்கிறது அது இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து அதாவது ஐநா மன்றம் மன்றம் வந்து அது அரசாங்கங்களின் கூட்டமைப்பா இருப்பதன் காரணமாக கூடுதலாக அரசின் சார்பாகத்தான் அரசு பார்த்தது போலதான் அவர்களும் தங்களுடைய கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் கேள்விக்குறிக்காக்குவோம் அதை நாங்கள் விலை நாங்கள் அதற்கு நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து விடுதலை புலிகள் எந்த தவறும் செய்யவில்லை அவர்கள் அவர்களது அவர்களுக்கு செய்யவில்லை செய்யவில்லை என்று நாங்கள் ஒரு இப்போது நீங்கள் அந்த பதிலிலே பார்த்தால் நீங்கள் வந்து அரசாங்கத்தின் மீது உங்களது கண்டன கணைகளை தொடுக்கின்ற அளவுக்கு விமர்ச விடுதலை புலிகளின் மீது இன்னும் உங்களது விமர்சன பார்வையை நீங்கள் செலுத்த தயாராக இல்லை என்ற துணிதானே வருகிறது ரெண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது ஒன்று வந்து அரசாங்கம் மற்றது நான் ஸ்டேட் தனது விடுதலைக்காக போராடும் ஒரு அம்சம் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கின்றான் மற்றவன் அதற்கு மேலே ஏறி நிற்கின்றான் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமாக உரிமை கொடுக்க முடியாது கீழே விழுந்து கிடப்பவன் அவன் கையாலேயும் காலாலேயும் எத்தனை விதமான விதைகளை தன்னை பாதுகாக்க வேண்டும் அதனாலே பாதுகாப்பதற்காக செய்யப்படுற விஷயங்கள் வேறு அந்த எங்களை அடிக்கிறதுக்கு எங்களை ஒழிக்கிறதுக்கு செய்கிற விஷயங்கள் வேறு ஆகையினாலே அரசாங்கத்தின் குற்றங்கள் மிகவும் கொடூரமானவை என்றால் அவர்கள் வந்து வெளியிலே இருந்து வந்து எங்களுடைய நாட்டிற்குள்ளே புகுந்து எங்களை அழிக்கின்றார்கள் நாங்கள் உள்ளுக்கே இருந்து கொண்டு எங்களை தற்பாதுகாப்புக்காக வேண்டி நாங்கள் போராடுகின்றோம் ஆகினால் ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்க வேண்டிய கடமையும் இருக்கின்றது நெல்சன் மண்டேலா முன்பு பொழுது கூறினது போல இந்த தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் திருப்பி அடிக்கும் முறை வந்து தாக்குவோர் நாளே நிர்ணயிக்கப்படுகின்றது ஆகையினாலே இலங்கை அரசாங்கம் என்ன விதமான முறைகளை கையாண்டு எங்களை தாக்குச்சு அதை நாங்கள் கூடுதலாக ஆராய வேண்டும் அதுக்கு தற்பாதுகாப்பு செய்ய செய்த நடவடிக்கைகளை நாங்கள் அப்பதான் நாங்கள் பிறந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா உலக தமிழ் பேரவையின் தலைவர் அருட்தந்தை இம்மானுவேல் அடிகளார் அவர்கள் அடுத்ததாக ஐநா மன்ற அறிக்கை தொடர்பில் சென்னையில் இன்று கூடிய திமுகவின் உயர்நிலை செயல்திட்டக் குழுவில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதுகுறித்த செய்திகளை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் இன்று கூடிய கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து ஆராய்ந்த ஐநா நிபுணர் குழு பரிந்துரைத்தவாறு சர்வதேச விசாரணை ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறுகிறது இன்னமும் தனி ஈழமே இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு சரியான தீர்வு என்று திமுக கருதுவதாக முதல்வர் கருணாநிதி செய்தியாளர்களிடம் கூறினார் தனி ஈழம் எங்களுடைய குறிக்கோள் இன்று நேற்றல்ல தந்தை செல்வராயன் காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம்தான் என்னுடைய குறிக்கோள் அதனை அடைவதற்கு முன்பு இலங்கையில் தமிழர்கள் சிங்களவர்கள் இரு சாராருக்கிடையே சமத்துவம் என உருவாக வரைமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது நாங்கள் வற்புறுத்தும் வேண்டுகோள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் அதிபர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது சகாக்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர மத்திய அரசு முயல வேண்டும் என்று இங்கு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் இதற்கிடையே இலங்கை ராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரான தனது மகனை விடுவிக்க கோரி அவரது தாயார் செய்திருந்த ஆட்கொணர்வு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இதுகுறித்த செய்திகளுடன் வருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் இலங்கை ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ள முன்னாள் விடுதலை புலி அமைப்பில் இருந்தவர்களுக்கான வவுனியா புனர்வாழ்வு நிலையம் ஒன்றில் தனது மகன் சட்டவிரோதமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாயார் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு நீதிபதியினால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது வவுனியா தருமபுரம் புனர்வாழ்வு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தனது மகன் மல்லாவியில் படப்பிடிப்பாளராக தொழில் செய்து கொண்டிருந்த போது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போது விடுதலை புலிகள் அவரை பலவந்தமாக அழைத்துச் சென்றிருந்ததாகவும் ஆயினும் அவர்களிடமிருந்து அவர் தப்பி வந்து தலைமறைவாக வாழ்ந்து வந்ததாகவும் அவர் எந்தவிதமான ஆயுத பயிற்சியும் பெறாத குற்றமற்றவர் என்பதால் அவரை விடுதலை செய்து தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அந்த தாயார் தனது மனுவில் கோரியிருந்தார் இந்த மனு மீதான விசாரணைகள் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஜே விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது பிரதிவாதிகளாகிய ராணுவ தரப்பில் இந்த இளைஞன் விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்தார் என்றும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்தபோது ஓமந்தையில் வைத்து இவர் ராணுவத்தினரிடம் சரணடைந்ததாகவும் தெரிவித்து அதற்கான பதிவு அத்தாட்சியையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் சரணடைந்தவர்களுக்கான புனரால்வு நிலையம் ஒன்றில் அவரது எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான உணர்வு பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை குடும்பத்தினர் அவரை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் பிரதிவாதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இளைஞன் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் எவ்வாறு இருக்கின்றார் என்பது பற்றிய சகல விடயங்களும் அவரது பெற்றோருக்கு தெளிவாக தெரியும் எனவே அவர் தொடர்பாக ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அரசு தரப்பில் இந்த மனு மீதான விசாரணையின் போது வாதிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கும் ஜனாதிபதியின் கையெழுத்துடன் கூடிய உத்தரவுக்கு அமைய இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் கால சட்ட விதிகளின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை எந்த காரணத்தை கொண்டும் நீதிமன்றத்தில் கேள்வி கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஆயினும் சரணடைந்தவர்கள் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியின் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்ட ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு முரணாக இந்த இளைஞன் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இது அவரது அடிப்படை உரிமையை மீறிய செயல் என்பதால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார் இருதரப்பு வாதங்களையும் அவதானித்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஜே விஸ்வநாதன் அவர்கள் இந்த இளைஞன் சட்ட விதிகளுக்கு அமையவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பத்தாம் பிரிவுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சரின் தடுப்பு காவல் உத்தரவு இறுதியானது என்பதாலும் இந்த வழக்கை மனுதாரர் சார்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துமாறு கோரியிருப்பது திறனற்றது என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் செயலாளர் ரமேஷ் இன்று மாலை அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களின் செயலாளர் ரமேஷ் என்று அழைக்கப்படுகின்ற அன்னலிங்கம் உதயகுமார் இன்று மாலை அடையாளம் காணப்படாத ஆட்களினால் தாக்கப்பட்டிருக்கின்றார் அச்சுவேலி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இரும்பு கம்பிகளினால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த அவர் அச்சுவேலி வைத்தியசாலையில் இப்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன் சாயந்திரம் நான்கரை மணியளவு அவர் அச்சுவேலையில் தனது வீட்டுக்கு சென்று விட்டு வருகின்ற பொழுது மெயின் ரோட்டில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நாலு இடம் தெரியாத நபர்கள் இரும்பு கம்பிகள் சகிதம் வந்திருக்கின்றார்கள் அவரையும் அவருடன் வந்த இன்னும் ஒரு நண்பரையும் தாக்க முயற்சிக்கின்ற பொழுது நண்பர் ஓடி தப்பிவிட்டார் ஆனால் ரமேஷ் அவர்களால் மிக மோசமாக இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு தலை கைகள் முதுகு கால்கள் எல்லாவற்றில் ஒரு பலத்த காயத்துடன் அச்சுவேலி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நான் இது தொடர்பாக அச்சுவேலியைச் சேர்ந்த எஸ்பி அவர்களுக்கு போன் பண்ணி உடனே போலீசாரை அனுப்பி அவரிடம் வாக்கு வாக்கு மூலம் வரும்படி கேட்டிருக்கின்றோம் இது உண்மையாகவே மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நேரடியாக நான் யாரையும் குற்றம் சாட்ட முடியாவிட்டாலும் கூட இன்றைய காலத்தில் இப்படியான தாக்குதல்கள் அங்கு யாரால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை மக்கள் முழுமையாக புரிந்திருக்கின்றார்கள் என்பதை மாத்திரம்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள முடியும் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் இலங்கையின் கிழக்கே திருகோணமலை சிறையில் இருந்த கைதிகள் நான்கு பேர் தப்பிச் சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம் திருகோணமலை சிறைச்சாலையில் இருந்து நான்கு சிறை கைதிகள் நேற்று பின்னிரவு வேளை சிறைச்சாலையின் ஜன்னலை உடைத்து அங்கிருந்து பின்புறமாக உள்ள பாரிய சுவர் மீது ஏறி குதித்து தப்பிச் சென்றுள்ளனர் மூன்று தமிழ் கைதிகளும் ஒரு முஸ்லிம் கைதியுமே இவ்வாறு மதிலேறி தப்பிச் சென்றுள்ளனர் தப்பியோடிய இவர்களை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கான தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜன்னல் கம்பிகளை உடைத்த நிலையில் சிறைச்சாலையின் பின்புறமாக சென்ற இவர்கள் சுவர் மீது படுக்கை துணிகளை வீசி அதன் மூலம் தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கைதிகளில் மூவர் திருகோணமலை நகர பகுதியில் உள்ள வர்த்தகர்களிடம் பெருந்தொகை பணத்தினை கப்பமாக பெற்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நீண்ட காலமாகவே தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம் அடுத்து இந்திய செய்திகள் இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் மாபெரும் ஊழல் வழக்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு கருணாநிதியின் மகள் கனிமொழி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறித்து விவாதிப்பதற்காக திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் இன்று சென்னையில் கூடியது இதுகுறித்த செய்திகளோடு சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கின் இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் முதல்வர் கருணாநிதியின் மகள் கனிமொழியையும் சேர்த்திருப்பது தங்களை வியப்பில் ஆழ்த்துவதாக திமுக கூறியிருக்கிறது ஆனாலும் இன்று கூடிய கட்சியின் உயர்நிலை செயல் குழு பிரச்சினை குறித்து மத்திய அரசுடன் மோதல் போக்கினை தவிர்த்து வழக்கினை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்தது பல்வேறு ஊகங்களுக்கு இடையில் கூடிய இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்று பெயர் குறிப்பிடப்படாத ஆதிக்க வட்டாரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு பிரச்சனையை அரசியல் சதுரங்கமாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறது மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒரு நிறுவனத்திடமிருந்து கடனாக பெறப்பட்ட இருநூறு கோடி ரூபாயை கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் வட்டியுடன் திருப்பி செலுத்தி அது குறித்த ஆவணங்களையும் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயிடம் ஒப்படைத்தும் அத்தொலைக்காட்சி நிறுவன இயக்குநர் சரத்தும் பங்குதாரரான மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியும் இப்போது குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் என்கிறது அத்தீர்மானம் இப்பிரச்சனையை வைத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கிடையே அவநம்பிக்கையினை உருவாக்க சில அரசியல் சக்திகளும் ஊடக செயல்படுவதாக குறை கூறி ஆனாலும் அத்தகைய பிரச்சார மாயைக்கு கட்சி இரையாகாது மாறாக அளவறிந்து முறையறிந்து உண்மையை நிலைநாட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் சட்டப்படியே நடவடிக்கைகளை கழகம் மேற்கொள்ளும் என்று அத்தீர்மானம் மேலும் கூறுகிறது கூட்டத்திற்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கருணாநிதி மேல் விளக்கம் எதுவும் அளிக்க மறுத்துவிட்டார் விவகாரத்தில் மத்திய அரசுடைய செயல்பாடு உங்களுக்கு தீர்மானத்தில் இருக்கு தர்மருக்கு ஏற்பட்ட சங்கடம் எங்களுக்கு ஏற்படாது தர்ம சங்கடம் எல்லாம் தெரியும் உனக்கு தர்மருக்கு பாரதத்தில் ஏற்பட்டது அது எங்களுக்கு ஏற்படாது தொடர்ந்து கனிமொழி அடுத்த மாதம் ஆறாம் நாள் நீதிமன்றத்தில் ஆஜராவாரா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது கருணாநிதி சொத்து வழக்கு தொடர்பாக பெங்களூர் நீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஆஜராகாதது உங்களுக்கு தெரியவில்லையே என்றார் உடனே ஜெயலலிதா பெங்களூர் அப்பியரே ஆகலையே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியாது ஆயிருக்காங்க முன்னதாக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்தில் பேசிய போது கருணாநிதி கனிமொழியை கட்சியின் தொண்டர் என்ற முறையிலேதான் தான் பார்ப்பதாகவும் மகளாக பார்க்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியதாலும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வருவதாலும் கனிமொழியின் புகழ் ஓங்கி இருக்கும் நிலையில் பொறாமையின் காரணமாகவே அவர் மீது அவதூறு அள்ளி வீசப்படுகிறது என்றார் கருணாநிதி சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் இந்த குற்றப்பத்திரிகையை எதிர்கொண்டிருக்கும் கனிமொழியிடம் இது குறித்து கேட்டார் புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்கிறது நாங்க வந்து அந்த வழக்கை வந்து நிச்சயமாக எதிர்கொள்வோம் நாங்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபித்துவிட்டு வெளியிடுவோம் இப்போ ஏற்கனவே வந்து இருநூறு கோடி ரூபாய் கடனாக பெற்ற தொகையை திருப்பி கொடுத்த கொடுத்தாகிவிட்டது அதற்கான வந்து அதிகாரப்பூர்வ ஆவணங்களையும் வந்து கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பில் வந்து சிபிஐ இடம் தரப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் குற்றப்பத்திரிகையில் உங்களுடைய பெயரை சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு திட்டமிட்டு உங்க திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று கூட கிடையாது கலைஞர் டிவியில ஏன் என் பெயரை சேர்த்திருக்காங்கிறது வந்து சேர்த்தவங்களை தான் நீங்க கேட்கணும் திமுக தலைவர்கள் மட்டுமில்லாமல் திமுக தொண்டர்கள் உங்களுடைய ஒரு உணர்வு எப்படி இருக்கிறது இத பத்தி நான் பேச முடியாது நான் இதுக்கு மேல இத பத்தி சொல்றதுக்கு நான் விரும்பல நீங்க வந்து அது வேற யார்கிட்டயாவது கேட்க வேண்டிய கேள்வி நான் வந்து இந்த வழக்கை வழக்கை நான் சந்திப்பேன் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை நான் சந்தித்து விட்டு நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவேன் என்பதை தவிர நான் வேற இதுக்கு மேல சொன்னா நல்லா இருக்கு இப்ப திமுக காங்கிரஸ் உறவில் வந்து ஒரு நெருடலான நிலை ஏற்பட்டு எனக்கு வந்து தீர்மானம் வந்து இருக்கு நீங்க அதை பாத்துக்கோங்க நன்றி புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடு நடந்ததாக கூறும் இந்திய தணிக்கை கணக்கு தணிக்கை ஆணையத்தின் ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற பொதுக்குழுவின் பொது கணக்கு குழுவின் செயல்பாடுகள் தொடர்பாக அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கிடையே கடும் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன இதுகுறித்து புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் இரண்டாம் தலைமுறை செல்லிட தொலைபேசி அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக கணக்கு தணிக்கை ஆணையம் அளித்த அறிக்கையை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் தலைவர் முரளி மனோகர் ஜோஷி மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதாக காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலான பொது கணக்கு குழு கடந்த சில மாதங்களாக அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதனிடையே அந்த கமிட்டியின் வரைவு நகல் இன்று உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை நாளை நடைபெறும் கூட்டத்தில் இறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருநூற்று எழுபது பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை ஒரே நாளில் படித்து பார்ப்பது இயலாத காரியம் என காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் புகார் கூறியுள்ளார்கள் மேலும் டூ ஜி பிரச்சனையில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஆ ராசா உள்ளிட்டோரை நேரில் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கையை ஏற்க கிடைக்கவில்லை என்று அவர்கள் புகார் கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே எஸ் ராவ் சைஃபுதீன் சோஸ் உள்ளிட்டோரும் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோரும் செய்தியாளர்களிடம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் இதுகுறித்து திருச்சி சிவா இவ்வாறு விளக்கினார் நான்கு நாட்களுக்கு முன்பு நாளை நடைபெறுவதாக இருக்கின்ற கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு வந்தபோது எந்த விதமான வரையறையும் எங்களுக்கு சொல்லவில்லை மாறாக ஃபைனலைசேஷன் ஆஃப் பெண்டிங் மேட்டர்ஸ் என்று மட்டும் இருந்தது இன்று காலை பத்தரை மணிக்கு இரண்டாம் தலைமுறை அலைவரிசை தொடர்பான ஒரு அறிக்கையின் நகல் எங்களுக்கு வரைவு நகல் வந்தது சற்றேறக்குறைய இருநூத்தி எழுபது பக்கங்கள் அவ்வளவு விரைவாக எப்படிப்பட்டவராலும் படித்து நாளைக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது அதைவிட மிக முக்கியமாக இந்த மிக முக்கியமான பிரச்சனையில் இவ்வளவு விரைந்து அறிக்கை தருவதற்கு பதிலாக இன்னும் சில சாட்சிகளை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வைத்து வருகிறோம் இதுவரை அழைக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்தோம் இப்போது எங்களுடைய சில ஆலோசனைகளை அவர் ஏற்க மறுப்பதோடு விசாரணை இரண்டாயிரத்தி மூணிலிருந்து இருந்து விரிவாக நடத்தப்பட வேண்டும் என்பதையும் ஏற்காமல் நாளை அவசர அவசரமாக இந்த அறிக்கையை குழுவில அவர் ஏற்க செய்வதற்கான காரணம் எங்களுக்கு புரியவில்லை இப்ப அடுத்து உங்களுடைய கோரிக்கை என்ன நாளை நாங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த எங்களுடைய மனநிலையை கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம் அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறார் ஏற்கிறாரா அல்லது மறுக்கிறாரா என்பதை பொறுத்து எங்களுடைய அடுத்த நடவடிக்கை மக்களவைத் தலைவரிடம் புகார் செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்களா ஆம் எங்களுக்கு இருக்கிற ஒரே வடிகால் அதுதான் நாங்கள் இது குறித்து மக்களவைத் தலைவரிடம் பாரம்பரியம் உள்ள கௌரவமான இந்த குழு இப்படி பாரபட்சமாக செயல்படுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டார் எனவே எங்களுக்கு இதிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டிய அந்த பொறுப்பை நாங்கள் மக்களவைத் தலைவரிடம் என்றார் பொது கணக்கு குழு உறுப்பினரான திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே எஸ் ராவ் பேசும்போது முரளி மனோகர் ஜோஷி பாரபட்சமற்ற முறையில் நடந்து கொள்ள முடியாத நிலையில் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் காங்கிரஸ் திமுக உறுப்பினர்களின் புகார் தொடர்பாக முரளி மனோகர் ஜோஷியின் கருத்துக்கள் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை புதுதில்லி செய்தியாளர் தங்கவேல் இது லண்டன் பிபிசியின் தமிழோசை இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம் அதுவரை எமது நிகழ்ச்சியை பிபிசி தமிழ் டாட் காம் என்கிற இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம் வணக்கம் நேர்களே